பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தம்பே நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலி தேரம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கொத்தம்பே ஏ நில் தேனுண்ணாதே நினைத்தொரும் காண்டொரும் பேதொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் கொறியோ பொனிப்புடையானுக்கே சென்று ஊராய் தோத்தும்பே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில் மே கண்டபில் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் மாட்கொண்டருளி பண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணை சுண்ணப்புல் சென்று ஊராய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று எங்கள் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதன் பற்றர நான் பற்றி நின்ற மித்தேவர் தேவர்க்கு சென்று ஊதாய் கோத்தம் வைத்த நீதே பண்டேர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பெல்லாம் விகார கலக்கல் தெளித்த வித்தகத்தேவர்க்கு சென்று ஊதாய் போற்றும் ஏ சட்டோ நினைக்க மனத்தமுதான் சங்கரணி கெட்டேல் மறப்பேனோ கே ஒட்டாடா திருவடியை ஒட்டாத பாவி கொழும்பரை நாம் ஒரு அறியோம் சிட்டாய சித்தற்கே சென்று ஊடாய் போத்தும்பே ஏ ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாச்சிவிகை ஏற்றுவித்த வெந்தாதை தாதைக்குள் எம்மனுக்கு பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்று ஊராய் கோத்தும்பி கரணங்களெல்லாம் கடந்து நின்ற கரைமிடக்கம் சரணங்களெல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று காதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவையிரண்டில் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றூராய் கொத்தும்பி நோயுற்று மூத்து நான் நொந்து கண்டா எங்கிருந்து நோயுற்று மூத்த நான் கண்டா இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்து அறிய வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தன்னை ஆண்டு கொண்ட தன் கருணை തേയുറ്റ സെൽവർക്കേ തെൻകൂടായി കൊത്തുമ്പി വൽ നെഞ്ച കഴിവൽ நான் வண்ணஞ்சக் கழ்வன் மனவலியன் என்னாதே தன்னெஞ்சுருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட வண்ணா திளைக்கும் அணி தில்லை அம்பலவன் பொன்னங்கழலுக்கே சென்று ஊராய் தோற்றம்பே ஏ ஏ தாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈதற்கே சென்று ஊதாய் கொத்தும்பே ஏ அன்பனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றேதான் அவனே கோன் என்னை கூட கொழிந்து ஊராய் தோத்தும்பே ஏ கருவாகி உலகினுக்கு அப்புறமாயிற்புறத்தே ஏ கருவாகி உலகினுக்கு அப்புறமாயிற்புறத்தே மறுவாழ் குழன் மாதினொடும் வந்தருளி அறிவாய் மறை பயில் அந்தனாய் ஆண்டு கொண்ட பெருவான தேவர்க்கே செங்கோதாய் போத்தம்பே நானும் என் சிந்தையும் நாயகனும் எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாகடலும் மாயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்று ஓராய் கொத்தம்பே ஏ உள்ளப்படாத திரு உருவை உள்ளதலும் உள்ளப்படாத திரு உருவை உள்ளதலும் களி வந்த கால் கருணை வெள்ளப்பிரான் எம்புரான் என்னை வேறே கொள்ளப்பிரானுக்கே தென்றூராய் பொய்யாய செல்வத்தே துக்கழுந்தி நாடோறும் நெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாய ஆறுயிரே அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே தென்றூராய் போற்றுண்டே தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் வாழ்வள்ளை நீரும் பதிஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமா தொக்க வளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி பொழிந்து ஊராய் கொத்தும்பி கள்ளல் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருதுயர் ஒன்று ஒழியா வண்ணம் எல்லாம் செல்லும் கடலுக்கே சென்று ஊழாய் கொத்தம்பே கோமேலையனோடு மாதும் புகழறி சென்றே வீசிட்டு நக்காய் பொருட்படுத்த தீமேனியானுக்கு சென்றூடாய் கொத்தும்பே